திருவம்பாவை எங்கே அருளியது திருவண்ணாமலையில் அருளியது அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க கேட்டா ஆதி மந்தம் இல்லா அரும்பெரும் ஜோதியாயிருக்கிற இடம் இந்த இடம் எது திருமால் பிரமனுக்காக பெரும் ஜோதி படம்பாய் இருக்கிற இடம் இந்த இடம் அதனால எடுத்த பாற்றே ஆதிமந்தம் இல்லா அரும்பு அருஞ்சோதி பெருஞ்சோதியாக இருந்த இடம் திருவண்ணாமலை எனவே திருவண்ணாமலையில் அப்படிங்கிறது இன்னொரு பாட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் அப்படி ஒரு பாட்டு இருக்கு நல்லவா அதனால திருவண்ணாமலையாக இருக்கும் என்று சொல்றாங்க சிதம்பரத்துக்காரங்க என்ன பண்றாங்க சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி அப்படின்னு போனால எங்க தில்லையில தான் பாடி இருக்கணுங்கிறாங்க யாரு சிதம்பரத்துக்காரங்க அதனால சீத புனலாடி சிற்றம்பலம் பாடிங்கிற பாட்டு வச்சுக்கிட்டு சிதம்பரத்துல பாண்டிங்கிறாங்க இவங்க அதெல்லாம் கிடையாது சார் எங்க திருவண்ணாமலை தான் பாடுங்க பட்டிமன்றம் போடுறதா இது எல்லா பதிப்புகளிலும் ரொம்ப பெரியவங்க எல்லாம் இங்கதான் பாடுனதுன்னு சொன்னதுனால இங்கேயே இருக்கட்டும் திருவண்ணாமலையில இருக்கிறதுனால ஒண்ணு திருவண்ணாமலையில் பாடியதுன்னு சொன்னதுனால திருவாசகத்திற்கோ திருவண்ணாமலைக்கோ குறைபாடு இல்லை இல்லைங்களா ரெண்டாவது இந்த ஆதி மந்திரம் இல்ல அரும்பெருஞ்சோதியான இடம் இந்த இடம் தான் அதனால திருவண்ணாமலை அருளியது என்றே வைத்துக் கொள்ளலாம் தப்பில்லை ஆனா சீதப்புடலா அடிக்கிற ஒரு இடம் வருதுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும் சீதப்புடலாடி பாடி என்று சொன்னார் வேத பொருள்பாடி அப்பொருளாம் சும்மா வேடிக்கையாக கிடைச்சது சொன்னது இனி சக்தியை வியந்தது இதுல கொஞ்ச நேரம் நீங்க பால் குடிப்ப குடிச்சிடுங்க அப்புறம் வாங்க <laughs> பாவம் சாப்பிடும்போது என்ன இது சொன்னோம்னா சரி வராது முதல்ல எப்படி நாம் பிரிக்கணும்னா திரு எம்பாவின்னு பிரிக்கணும் இல்லைங்களா அது திரு வெம்பாவின்னு இருக்குது அல்லவா அது போல திரு அம்மானை என்று சொல்லணும் அது வம்மானி என்று இருக்கும் இதெல்லாம் ஏன் அப்படி இருக்குது திரு ஏசரவு என்று இருக்கணும் திரு வேசரவு என்று இருக்குது நான் திரு அண்ணாமலை என்னன்னா எல்லாம் இலக்கணம் இல்லைங்களா திரு எம்பாவை ஏதா ஏதான் இல்லைங்களா அது என்ன ஆச்சுன்னு கேட்டா இதுல முன்னே சொல்லி பண்ணிக்கிறேன் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சொன்னேன் திருங்கும் போது என்ன இருக்குது கடைசி எழுத்து ஊருக்கு இரு பிளஸ் ஊ திரு அல்லவா ஊருக்கு எம்பாவிங்கும் போது ஏ இருக்கு அல்லவா அப்ப இங்க ஊனா இருக்குது இங்க ஏனா இருக்குது ரெண்டு எழுத்து என்ன எழுத்து உயிரெழுத்து உயிரெழுத்து அல்லவா ஊங்கிறது உயிரெழுத்து தான் ஏ அப்படிங்கிறது எழுத்து தான் ரெண்டு உயிரெழுத்து ஒன்னோட சேராது அதனால என்ன பண்ணுனாரு ஒரு உடம்பு வேணும் உடம்புலதான் உயிர் போகும் அல்லவா என்ன உடம்பு வேணுனாரு யூ என்ற ஒரு ஒரு உடம்பு வந்து இந்த ஊனாவையும் அந்த ஏனாவையும் சேர்த்து திரு வெம்பாவையும் ஆகிடுச்சு ஆகவே பிரிச்சு படிக்கும் போது திருவெம்பாவை தான் ஆனா இணைந்து சொல்லும் போது திருவெம்பாவை இதுக்கு இலக்கணம் இருக்குது இந்த ஈனா ஈயன்னா அல்லவா ஐயன்னா வந்தது அப்படி வருகின்ற பொழுது இந்த வானா வரும் யா யா வரும் ஐயா யா வரும் ஏனைய உயிரெழுத்து வந்ததுன்னா வானா வரும் இது அந்த இஐ அல்ல வேற எழுத்து அதனால வானா வந்து திருவம்பாவின் ஆச்சு திருவம்பாவை அதே போல திருவம் அப்படித்தான் இதே கூத்து தான் திருவேசரவு இரு பிளஸ் ஊ அது ஏ எனவே ஏனைய உயிர் வழி பவ்வந்து திருவேசரவு ஆகவேதான் திருவம்பாவின் வந்து தவிர வேற எதுவும் அல்ல இப்ப நம்ம ஐயா சொல்ற மாதிரி பிரிச்சு போனோம்னா என்ன பண்ணணும் மேல திருவம்பாவை கீழே திரு எம் பாவை என்று பிரிச்சு போடணும் பிரிச்சு போட்டா நல்லது சரி எனக்கு அப்புறம் சக்தியை வியந்தது என்று என்ன சக்தியை வியந்தது என்றால் கருத்து வேற்றுமை இருக்குது இது கருத்து வேற்றுமை இருக்கு இதுக்கு முன்ன ஒரு பத்தாண்டுக்கு முன்ன வரைக்கும் சக்தியை வேண்டுதுன்னு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இதுல இருக்கிற பாட்டுல முதல் ஒன்பது பாட்டு இருக்க ஒருத்தரை ஒருத்தரை எழுப்புவது தூக்கத்திலிருந்து எழுப்புவது துயில் எழுப்புதல் என்று சொல்லுவது அப்படி இருக்கிற அந்த எட்டு பாட்டை என்ன பண்ணாங்க இவங்க இந்த உலக தோற்றத்துக்கு நவசக்திகள் இருக்கின்றன அந்த நவசக்திகள் ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொன்றை எழுப்பி இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க எனவே இந்த ஒன்பது சக்திகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் இங்க ஒரு பெண்களை எழுப்பினது போல சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சக்தியை வியந்தது என்பது நவசக்திகளை வியந்தது என்று கருத்து சொன்னாங்க கருத்து சொன்னாங்க அதுக்கு என்ன பின்னால மறுப்பு வந்துட்டு கேட்டா அப்போ சக்திகள் நவசக்தினா ஒன்பது இங்க சக்திகளை வியந்ததுன்னு போடணும் சக்திகளை வியந்ததுன்னு இருக்கணும் அப்பதான் இங்கேயும் பன்மை ஆனா சக்தியையும் இங்க வந்து ஒருமையில் இருக்கு எனவே ஒன்பது சக்திகளை வேந்ததுன்னு சொல்ல முடியாது ஒன்று இன்னொன்று சரி இது மொத்தம் எத்தனை பாட்டு இருபது பாட்டு இருபது பாட்டுல நீங்க முதல் ஒன்பது பாட்டுகளை மட்டும் வைத்து சத்தியை வேந்ததுன்னு கருத்து கொடுத்துட்டீங்கன்னா மற்ற பதினோரு பாட்டுக்கு நீங்க கருத்து கொடுக்கலன்னு ஆகுது கொடுக்கலன்னு ஆகுது ஆனா அடிப்படுது அதனால எனவே ரெண்டு கருத்தினாலையும் சக்தியை வேந்தது என்பது அந்த ஒன்பான சக்தியில வேந்ததுங்கிறதுக்கு வர சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு பின்ன என்ன சார் பண்றது சக்தி சக்தின்னு என்ன பொருள் கேட்டா உமையம்மைங்கிற பொருள் உண்டு என்ன பொருள் கேட்டா திருவடி என்று பொருள் திருவடி அந்த திருவடியை வியந்தது என்று சொல்லுவோம் அப்படி இருக்கான்னு கேட்டா இருபது பாட்டுல ஒரு பதிமூணு பதினாலு பாட்டு வரைக்கும் திருவடியை பற்றி சொல்லியிருக்கு ஒவ்வொரு பாட்டு ஆதியும் அந்தவும் எல்லாரும் பரஞ்சோதியாம்பாட கட்டையும் அப்புறம் மாதேவன் செய்தான் அப்புறம் மாதேவன் வார் வார்கடல்கள் முதல் பாட்டு பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் பாதமலர் மாலரியா நான் முகனும் காணாமலையை நாம் போல் என்று புக்கள் பேசும் அப்புறம் പടിയിൽ കിടതിരുവായി ஞானமே விண்ணை பெறுவேன் கோலம் நம்மையார் கொண்டு கோதாட்டு சீலம் பாடி சிவனி சீலமும் பாடி சிவனி எதிர்ப்பாய் இல்ல அதுல இல்ல அதுல இல்ல அதுல இல்ல இல்லவா வந்து கடைசி பாட்டுல போட்டி அருணகனின் ஆரியாம் பாதமலர் போட்டி அருணகனின் அந்த எல்லா அப்படின்னு திருவடி சொல்லுது மானியை நீ நாளை வந்தவங்க நாளை எப்படினாலுமே போனது செய்வரா இன்னும் பிறந்தென்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் வான்வார் கடல் பாடி வந்தோருக்கு வான்வார் கடல் திருவடி சொல்றது இப்படி திருவடியை சொன்னதுனால திருவடி தான் இங்கே சக்தி அப்போ அருளது சக்தியாகும் அறந்தனக்குன்னு விஞ்ஞான இங்க அருள் அருள் என்பது என்னன்னு கேட்டா திருவடிதான் அருள் திருவடிதான் அருள் எப்படி யார் சொன்னா திருவடிதான் உண்மை விளக்கம் படிச்சிருக்கோம்ல அதுல அருள் தான் எடுத்து அப்ப எடுத்த பாதம் இருக்குது எடுத்த பாதம் என்னன்னாரு கால் அல்லப்பா திருவடி அல்லப்பா இந்த ஆன்மாக்களுக்கு வேண்டிய அருளை எடுத்து காட்டுகிறார் அப்படின்னாரு அப்போ அருள் என்பதற்கு சீக்கல் டு திருவடி என்று பொருள் எதனால உண்மை விளக்கத்தினால இனி சுவிஞான சித்தியார் வருகின்ற பொழுது ஐயா சக்தி சக்திங்கிறது என்பது என்னன்னாரு என்ன சொன்ன அருள் அது சக்தியாகும் அப்ப திருவடியை அருள் என்றது உண்மை விளக்கம் சிவஞான சித்தியார் அருள் என்பதை சக்தி என்று சொல்லுது எனவே திருவடியை அருள் என்பது உண்மை வழக்கம் அந்த அருளை சக்தி என்பது சிவஞான சித்தியார் எனவே சக்தியை வேந்தது என்று அப்ப திருவடியை வேந்தது ஆதலால் தான் சக்தியை வேந்தது என்று சொல்லுது அப்படி பார்த்தா ஏறத்தாழ பதினாலு பதிமூணு பதினாலு பாட்டுக்கு மேல திருவடியை வேந்தது என்று சொல்லுவதுதான் எங்களுக்கெல்லாம் கூட பொருத்தமப்படுதையா ஆனா அந்த காலத்துல சக்தியை வேந்ததுன்னா ஒன்பான் சக்திகளை வேந்ததுன்னு தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லவா அப்படி உள்ள போறதுக்கு முன்னால ஒரு காலத்துல தப்பா நினைக்காதீங்க சொல்லியெல்லாம் சொல்லிக்கிறோம் இல்லைங்களா இந்த திருவம்பாவையும் திருப்பாவையும் ஒன்னா சேர்த்து படிக்கிறது ஒரு காலத்துல வந்து அது யார் காலம்னா மார்க்கண்ட வேல்ராஜன் ஒருத்தர் நம்ம இவரா இருந்தார் ஐயாவுக்கெல்லாம் கூட தெரியும் சரிங்களா மார்க்கண்டவேல் வேல்ராஜன் ஒருத்தர் இந்த அறநிலைய கமிஷனரா இருந்தார் திருநெல்வேலிக்காரர் அவர் காலத்துல என்ன பண்ணாங்க சைவத்துக்கும் வைணவத்துக்கும் உறவா இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்து பாடுறதுன்னு வச்சாங்க திருப்பாவை திருவம்பாவை ரெண்டையும் சேர்த்து பாடுறதுன்னு வச்சாங்க வச்ச உடனே என்னன்னு கேட்டா சைவ கோயில்களிலே திருவம்பாவையும் அந்த மாரணி மாசம் பேசுறது திருப்பாவையும் பேசுறதுன்னு வச்சோம் ஆனால் சைவ கோயில் அது வச்சு அது நடைமுறைக்கு வந்தது வைணவ கோயில் நடைமுறைக்கு கொண்டு வரல அதனாலதான் நான் சொல்றது இன்னைக்கு கேடு கட்ட சமயம்னு ஒண்ணு நம்ம திருநீர்ப்பு சொன்ன சமயம் தான் குறிக்கோள் இல்லாத சமயம் தான் மற்ற எல்லா சமயமும் ரொம்ப கங்கணம் கட்டிட்டு இருக்கு இந்த ஒண்ணுதான் குட்டி வரா போனது திருவானைக்காவல்ல திருப்பாவை திருவம்பாவை ரெண்டு நடக்குது திருவரங்கத்துல திரு திருப்பாவை மட்டும்தான் நடக்குது அது அப்படி என்ன ஏன் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அவங்க நல்லவங்க என்னண்டா ஐயா இதனுடைய நிலைமை வேற அதனுடைய நிலைமை வேற நாங்க திருப்பாவையில் இருக்கிறோம் நீங்க திருவம்பாவில் அது உண்மைதாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த திருப்பாவியினுடைய நிலைமையே வேற இந்த திருவம்பாவின் நிலைமையே வேற அது புரிய மாட்டேங்குது சொன்னா நாங்க பிரிக்கிறோம் கூடாது புட்டு புட்டு சொல்லுவோம் அது நிலைமை வேற என்ன உடனே பத்தியா சமயவாதி அப்படின்னா அல்ல நிலைமையை சொன்னாதானே தெரியும் இப்ப வயல்கள் அவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதனால பாருங்க எங்க திருப்பாவின் நிலைமை வேற உற்றியா உங்க திருவம்பா வேற அவங்க வைக்கவே இல்லையே வைக்கவே இல்லையே அப்புறம் பத்து வருஷம் வச்சு பார்த்துட்டு இந்த இன்னைக்கு இருக்கிறதுலே கேடு கட்டதா இருக்கிறது நம்ம சமயம் தான் தெரிஞ்சிருப்போம் சொல்லணும்னா அங்க எங்கேயாவது திருமங்கை மன்னன் குற்றவாளின்னு பட்டிமன்றம் போறானா எங்கேயாவது வைணவ கோயில்ல நம்ம பாரு நைக்கிற குற்றவாளி பக்கெட்வாளி உன் தலையில இருக்க வண்டி போட்டவாளி வைக்கிறானவன் நைக்கிற குற்றவாளி தான் அவங்க திருமங்கை மன்னன் திருடராக இருந்து திருமாலையே கொள்ளடிக்க முடியும் வந்து உன் காலில் இருக்கிற அந்த இதை கழட்டுன்னு சொல்ல மிட்டிமா இருக்கிறத எனக்கு கழட்ட முடியலப்பாங்க தான் கடிக்க உடனே ஞானம் பிறந்தது திருமங்கு மன்னனுக்கு திருடராய் இருந்தவர் பிறகு ஞானம் பெற்றார் யாராவது திருமங்கை மன்னன் குற்றவாளின்னு எந்த கோயிலையாவது எங்கேயாவது நடந்திருக்கா பட்டிமன்றம் அவர் ஆழ்வார்ல ஒருத்தர் அல்லவா இந்த முண்டம் இன்னும் பெரிய பரிகரிக்கிறதா சிரிப்பான் இது பண்ணுவான் தூக்கி வச்சுக்குவான் தள்ள இப்படிலாம் செய்யறதுக்கு நைக்கிற குற்றவாளி இருக்கிறது அதனால் பயணமும் அழகாக இருக்கிறது கிறித்தவம் அழகாக இருக்கிறது இஸ்லாமியன்தாக இருக்கிறது குட்டிச்சுவராய் போன ஒன்று இந்த ஒன்று திருநீர் பூசினது தான் இந்த யோகிதையில் நான் ஒத்துக்கிட்டு என்னையும் சொல்றேன் இல்லை அதனால அது தனி அந்த அமைப்பேர் இதனுடைய அமைப்பேர் கஜாமத்தா கிடையாது ஏன் ஒன்னாக்குறீங்க ஏன் ஒன்னாக்குறீங்க சமத்துவம் பண்றீங்களா அதனால இதனால சமத்துவம் இல்லை அதனால அவங்க என்ன அவங்க அவங்க வேண்டாங்கிறோமா நல்லா ஆழமா படிச்சவங்க தான் நிறைய இருப்பாங்க வைணவர்கள் நிறைய இருப்பாங்களே நாம வேணும்னு சொல்ல மாட்டாங்களே அழகா செய்வாங்க கத்துக்கணும் நம்ம அதனால திருப்பாவை திருவம்பாவைக்கும் அடிப்படையிலேயே வேற்றுமை இங்க வந்து பேசுவது பெண்கள் தங்களுக்குள்ள நாம் குளத்துக்கு நீராட போவோம் எதுக்கு போவோம் அப்படின்னு கேட்டா எதுக்கு போவோம்னு கேட்டா ஒரு குறிக்கோள் வச்சுக்கோ தூக்கத்திலிருந்து எழுப்புது ஒன்று முதல் எட்டு பாட்டு வரைக்கும் எழுப்பிட்டு எல்லாம் வந்து குளத்துக்கரைக்கு வந்துட்டது வரப்போகுது என்னடி நம்ம எதுக்காடி போகிறோம் குளத்தில் குளிக்கிறதுக்கு எதை பாடிடி பண்ண போகிறோம் ஆண்டவனை பாடணும் ஏண்டி ஆண்டவன் உங்களுக்கு பாட தெரியுமா புகழ் தெரியுமான்னு எனக்கு என்னடி தெரியும் உனக்குடி எனக்கும் தெரியாதுடி உனக்கு எனக்கும் தெரியாது பின்ன என்னடி ஆண்டவனை பாடணுங்கிறோம் குளத்தங்கரையில் போய் உனக்கு எனக்கும் தெரியாதுன்னு எப்படி பாடுறதுன்னாரு ஆமாடி ஆமா நடிக்கலாம் சார் இதெல்லாம் நடிக்கலாம் திருவம்பாவெல்லாம் அப்படி அப்படின்னா ஒருத்தி என்னடின்னு நம்ம கோயில்ல ஒரு பாட்டியம்மா இருக்காங்க வயசான பாட்டியம்மா அவங்க வந்து தொண்ணூறு வயசு இருக்கும் அவங்கள போய் கேட்டோம்னா ஆண்டவனை பத்தி தெரிய முடியும் ஆமடி அருமடி எல்லாம் சேர்ந்து போகுது ஒன்பதாவது பாட்டு கோயில் பீனா பிள்ளைகள் அம்மா கோயில் ரொம்ப நாளா பணி செய்றீங்கம்மா ஆமாடியம்மா இங்க தாண்டி இருக்க நடிக்கலாம் சார் திருவம்பாவெல்லாம் எங்கடி பொண்ணுங்களா நேரத்தில் வந்தீங்க அப்படி கேட்டோன்னே பாட்டி உங்களை தான் பாட்டி பார்க்க வந்தேன் என்னாடி என்னம்மா நேரத்தில் என்ன பாட்டி நாங்கள்லாம் குளிக்கிறதுக்கு போகும்போது ஆண்டவனை பாடலான்னு பார்க்குறோம் பாட்டி எங்களுக்கு என்னடி பாட்டு தெரியும் சின்ன பிள்ளைங்க ஆமாம் நீங்கள்லாம் சின்ன பச்சை பிள்ளைங்க பாட்டி நீங்கள் தொண்ணூறு வயசு அங்கே இருக்கீங்களே பாட்டி உங்களுக்கு தெரியுமே என்ன எனக்கு மட்டும் என்ன தெரியும் ஆண்டவனை ஒண்ணும் தெரியாது போங்க பாட்டி அப்படிலாம் சொல்லுவீங்களா அப்படின்னு சரி என்ன அடி கேட்குறீங்க பாட்டி ஏது அவன் ஊர் ஊர் எது பாட்டி ஏது அவன் பேர் பேர் எது பாட்டி யார் உற்றார் யார் வேண்டியவங்க பாட்டி யார் அயரார் யாரு அவங்களுக்கு வேண்டாதவங்க பாட்டி ஏதவனை பாடும் பரிசு எப்படி எப்படி அம்மா பாடுறது என்று கேட்குது யாரு கோயில் பிள்ளைகள் இந்த பாட்டுலாம் லட்சம் அல்ல கோடி பொருள் அல்லவா கோடிக்கு மேலே பாடிட்டு இருக்கிறேன் பேர் யாரு இன்னும் பாடி தங்கமல்ல தங்கம் இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வாங்கடி அம்மா குளிக்க போவோம் போறதுக்கு முன்னே போறதுக்கு முன்னே சரி வாங்கன்னு பதினோராவது பாட்டிலிருந்து பதினெட்டாம் பாட்டு வரைக்கும் குளிக்கிறாங்க தடம் பொய்கை புக்கு முகீர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி அருமையா குளிக்கிற குளிக்கிறாங்களே பதினெட்டாவது பாட்டு பாட்டு குளிக்கிறாங்க குளிச்சுட்டு ஏண்டி நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அம்மா அப்பாலாம் தேடுவாங்க ஆமடி அப்படிங்கும் போது இதெல்லாம் குளிக்கணும் குளிக்கும் போது அந்த தெருவில் இருக்கிறதுல ரெண்டு மூணு வீட்டுல இருந்து வந்து எங்க பொண்ணுகள்லாம் எப்ப போனாலுவோ இன்னும் குதிக்கிறாளுவா சி அப்படி அப்படி பார்க்கணும் தெருவில் இங்க இருந்து ரெண்டு பெண் ஏ அம்மா பாக்குறாடி ஆமடி போன நேரம் ஆச்சு எல்லாம் எந்திரிச்சு வருது எந்திரிச்சு வந்து கரையில உட்காந்து என்ன செய்ய செய்யறது ஏ ஆண்டவனை பத்தி இதை பத்தி பாடணும் பாண்டி நேரம் ஆச்சு வீட்டுக்கு போண்டு அம்மா பாக்குறாங்க அப்பா பாக்குறாங்க அப்படின்னு ஆண்டவன்கிட்ட விண்ணப்பிச்சிட வேண்டிய உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சல் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டுடை போங்கள் எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோ நல்குரியேல் எங்களில் ஞாயிறு எமக்கேலோ ரெம்பாவை ஆமுடி இதுதாண்டி வேணும்னாரு ஏ அம்மா கூப்பிடுறாங்கடி என் ஆண்டவனை வாழ்த்திட்டு போக முடியும் எல்லாரும் சேர்ந்து பாடுங்கடி ஆதி யாம் பாதமலர் அந்த அந்தமாம் சுந்தரிகள் போற்றிமா யாம் மார்கடி நீர் ஆரேலோர் எம்பாவாய் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இதை நடிக்கலாம் திருப்பாவை அப்படி அல்ல குளத்துக்கே போகல அவங்க முருகா முருகா எங்க போகல குளத்துக்கே போகல பின்ன எங்க இருக்குன்னு ஜீவ ஜீவ ஜீவ ஜீவன் தூக்கத்திலிருந்து எழுப்பி நேர கண்ணபிரானுடைய இருக்கைக்கு போயிட்டு ஆமாமா கண்ணபிரானுடைய இருக்கை இடத்துக்கு போட்டு அங்க போட்டவனே அங்க இருக்கும்போது கண்ணபிரான அங்க போய் எழுப்ப ஆரம்பிச்சுக்குது ஏமா கொஞ்சம் எழுப்பு நப்பின்னை பிராட்டி எழுந்திராய் யார முதல்ல மனைவிய வந்து அங்க இருக்கிற யசோதாய் எழுந்திராய் ஏம்மா இன்னுமா தூங்குறீங்க எல்லாம் எழுந்திருக்க வச்சு நான் பின்ன கண்ண கண்ணபிரானே எழுந்திராய் யாம்பரும் காரியம் ஆராய்ந்தேலோர் எவ்வாவாய் எங்க காரியத்தில் வேட்டப்படாதா என்று கேட்டு இல்லைங்களா என்ன நப்பின்னை குங்கை மேல் புள்ளி கிடக்கும் மணிமார்வா எழுந்திராய் பெருமானி எழுந்திராய் பாடி என்னன்னு கேட்ட உடனே தனக்குரிய வேண்டுகோள் நீ தான் எனக்கு கணவனாகணும் நீ தான் இருக்கணும் எல்லாம் சொல்றாங்க சொல்லி முடிஞ்சு போயிடுது மீண்டும் வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் அவ்வளவுதான் எனவே கண்ணபிராணத்துக்கு செல்வதும் அங்கே அந்த நப்பினை எழுப்பி அந்த யசோதை எழுப்பி கண்ணபிராணி எழுப்பி தங்களுடைய யாம் வரும் காரியங்களை சொல்லிக் கொண்டு அருள் பெற்று மீண்டும் அவர்கள் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் குளத்தங்கரைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இருப்பார் ரெண்டாவது எனக்கு கணவனாக நீ தான் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்துடுறாங்க அந்த அளவு ஆமா போதுமினோன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் நீராட போதுமினோன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் நீராட போதவில்லை எங்கிய பாட்டை நன்கு படித்தால் விளங்கும் அதுக்காகத்தான் ஒரே ஆசிரியர் என்ன பண்ணாங்க இப்படி தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீராடுதல் என்பது எழுதினாங்க கண்ணபிரானோடு உறவாடுதல் என்பது பொருள் சிவ சிவ படிச்சு பாருங்க கண்ணபிரானோடு உறவாடுதல் என்பது பொருளாகும் ஆகவே கண்ணபிரானோடு கூடுவதற்கு அவங்க விரும்பினாங்களே தவிர இங்க இருக்கிற மொய்யார் தரம்பைகி புக்கு முகையர்கள் எனவே இதுக்கு அதுக்கு ஸ்நான பிராப்தி இல்லை திருப்பாவையினுடைய நெறி அது வேற அவங்க அனுபவம் வேற இங்க அனுபவம் வேற போட்டு குழப்பப்படாது படிச்சு பாருங்க ரெண்டு பேருக்கு நூல் இருக்குது திருப்பாரு அங்க முப்பது இங்க இருபது சரிங்களா அதனால அவங்களுடைய அமைப்புகள் அதான் நீராடல் என்பதற்கு உரையாடுதுனா இங்கு நீராடல் என்பது கலவி ஆடல் என்பது பொருள் கண்ணபிரானோடு உறவாடணும் அதுதான் எங்களுக்கு நோக்கம் என்று என்றே ஒரே ஆசிரியர் இருக்காங்க வைணவ ஒரே ஆசிரியர் இருக்காங்க நாமல்ல வைணவ உரையாசன் எழுதியிருக்காங்க ஆதலால் நாம் அங்கு இப்ப செல்லவும் இல்லை செல்லவும் போகல சரிங்களா நிலைமையை உணர்கிறோம் அதனால இப்ப திருப்பள்ளி அடிச்சுக்கிறோம் திருப்பி திரும்ப பார்க்கிறோம் கண்ணுக்கு நான் எழுப்புதல் யசோதி பாட்டி எழுப்புதெல்லாம் எனக்கு இங்க வந்துருது சரிங்களா ஆனா இங்க நம்ம திரு திருப்பள்ளி அடிச்சுன்னு பாடி அது நேர பெருமானையும் எடுக்கிறோம் அது தனி இவன் என்ன பண்றான் அனுப்புற எங்களை ரெண்டு ஒன்னா வச்ச உடனே அங்க திருப்பாவை திருப்பாவை இருபது பாட்டு திருப்பள்ளி எழுச்சி பத்து பாட்டு எனவே இங்கேயும் முப்பது பாட்டு இருக்குது எங்க திருவம்பாவை இது என்ன ஆண்டாள் பாவை திருப்பாவை அதுலயும் முப்பது பாட்டு இருக்கு எனவே இது முப்பது இது முப்பது மா கூப்பரோடா இங்க யாரு அதுல திருப்பு திருப்பாவையில முப்பது பாட்டு இருக்கான் இங்க திருவம்பாவில இருபது தானே இருக்குன்னு சொன்னோன்னு திருப்பள்ளி எழுச்சியை கூட்டும் திருப்பளிச்சு பத்து பாட்டு திருப்பளிச்சுக்கிறது என்ன ஆண்டவனுக்கு உயிர் எழுப்பது அங்கிருந்து அனுப்புறாங்களே யசோதா எழுந்திராய் கண்ணபிரான் எழுந்திராயின எனவே கூட்டம் முப்பது எனவே நம் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சேர்த்தா முப்பது அங்க திருப்பாவை முப்பது எனவே ரெண்டு ஒன்றுதான் யார் இந்த பட்டிமன்ற முன்றங்கள் ஐயோ உங்க தலையில இருக்கிறதா வெட்டி போன விடாம நல்ல யோகியதையா படிச்சா என்ன கேடு படிச்சா என்ன கேடு இங்க திருப்பள்ளி எழுச்சிங்கிறது பெருமானையே வேண்டி அதோடு நிறுத்தி விடுவது துயிலுக்கு அல்லவா என் பெருமானியே என்று எழுப்பினேன் அங்கு தங்களுக்குள்ள எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பிட்டு போய் நம்ம எல்லாம் மாதிரியே இது பண்ணி தனக்கு வேண்டுகோள் என்னது பெருமானே உங்களுடைய அறிவர்கள் தான் எங்களுக்கு கணவனாக இருக்க வேண்டும் அவர்கள் தான் எங்களுக்கு இதாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு நீராடி உண்மையிலேயே நீராடி வருகிறார்கள் இங்க நீராட போதுமினோ என்ற அந்த சொல்லளவில் அல்லது செயலளவில் யாண்டும் இல்லை யாண்டும் இல்லை அதனால பிறப்பில் நினைச்சா அது சரி அதுக்காக நம்ம இதை இது இது இது நான் பெற சிறப்புன்னு பேசியோ அது சிறப்புன்னு பேச முடியாது அதனுடைய அதனால என்ன என்ன சொல்றேன் ரெண்டையும் குழப்பாதீங்க அது பாட்டு விட்டுருங்க ஆல்ரைட் இது இது பாட்டு இது படிங்க போட்டு ரெண்டு ஒன்று ஒன்று பிடிச்சு கிழிச்சிட்டு வரணும் வச்சா சங்கடம் வரும் சங்கடம் வரும் அதனால சிவம் அப்படி பார்ப்போம் திருப்பதி நம்ம எங்க படிக்கிறோம் திருவம்பாவை படிக்கிறோம் <laughs> அதனால இப்ப நான் முன்ன என்ன சொன்னேன் ஒன்னு முதல் எட்டு பாடல் வரையிலும் ஒருவர் ஒருவரை தூக்கத்திலிருந்து எழுப்புகிறார்கள் அப்படிங்கிற யார தெருவில் போயிருந்தோம் இப்ப தெருவிலேயே சரியாடி மூன்றரை மணிக்கெல்லாம் நம்ம எந்திரிச்சிருவோமா தெரியுதா சரி அப்படின்னாரு மூன்றரை என்ன நான் மூணே ஹால் வருவேன் அப்படின்னு மூணே ஹால் என்னடி நான் மூணுக்கு ஒரு வண்டி நடிச்சு காட்டலாம் எல்லாம் வர சரி மறுநாள் காலை இப்பொழுது விடியற் காலம் மூணரை இது திருவண்ணாமலை இங்கேதான் தான் நம்ம இருக்கிறோம் நூற்றாண்டு மட்டும் வேற அந்த காலத்துல பெண்கள் என்ன பண்ணுது வந்துடுது வந்துடுதுன்னா ஒரு இருபத்தஞ்சு பெண்கள் இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லிச்சு ஒரு ஒரு ஒன்பது பெண்கள் இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லிச்சு போலான்னு போனா அங்க என்னன்னு கேட்ட வந்தது ரெண்டு பெண்ணு தான் வந்திருக்குது என்னடி நம்ம மணி மூன்றாச்சு மூணு மூணு மூணு முப்பத்தஞ்சாவது மூணு நாற்பது ஆகுதுடி அப்படின்னு ஆமாடி வரல என்னாடி போடி சரி எழுப்போம் ஆதியும் வந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதிரியே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் என்று நேற்று ராத்திரி நம்ம என்ன முடிவு பண்ணோம் நீங்க என்னடி இன்னும் தூங்குறீங்க என்ன பாடுறது ஒண்ணு என்னையும் இல்லடி ஆதியும் அந்தமும் இல்லா அரும் சோதி பெரும் சோதி அதுதான் பின்னால அருட்பெரும் ஜோதி ஆயிட்டு சீவ இவங்க தான் சொன்னவங்க பின்னால அருட்பெரும் ஜோதி என்றும் பின்னால வருவதற்கு காரணமாயிற்று சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க அதை பத்தி நாங்க கவலைப்படல எங்கள் கருத்து சொல்லிவிடுவோம் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியை நம்ம பாடுறது யாரடி சோதி சோதி பேரொளி பேரொளி அந்த ஒளிக்கு இனியா வேற ஒன்றும் சொல்ல முடியாது பேரும் அந்த பேருடைய எந்த பேருடைய அருட்பெருஞ்சோதி வெறும் விளக்கல்லடி அருளே ஒளியாக இருக்கிறது அருளே பெரிய ஒளியாய் பேரொழியாய் இருக்கிறது பெருஞ்சோதி அது என்னைக்கு நேர்த்திட்டாரு நம்ம கிபி கிமுகெல்லாம் உட்பட்டதில்லடி ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி அந்த ஜோதியை நம்ம இங்க மூணு முப்பது மூணு முப்பத்தஞ்சு பாடுறோம் யாம் பாட யாம்னா ரெண்டு மூணு பெண்கள் வந்துட்டு வராத நாலஞ்சு தூங்குது அதனால பழைய பேர பேராசிரியர் விளையாடினாங்கன்னா யான் என்னாது யாம் என்றார் சில பெண்கள் வந்தவை பற்றி துயிலு அத்தையில் துயிலெழுப்புதல் எற்றுக்கோயிலின் பல பெண்கள் துயிலில் இருப்பது பற்றி அப்படிதான் எழுதணும் சுவைக்கணும் எழுதி இதெல்லாம் பேராசிரியர் தான் எழுதியிருப்பான் நம்ம போல ஆட்கள் எழுத முடியாது போச்சு அச்சன ஆட்கள் போட்டு எழுதியிருந்தா அதனால இங்க வந்திருப்பது ஒரு நாலஞ்சு பெண்ணு தான் ஆனா தூங்குறது ஒரு அஞ்சாறு பெண்கள் தூங்குது அதனால் தான் யாம் பாட கேட்டேயும் பையன் கேட்கிறான் என்னன்னு ஐயா இவங்க பாடுறது சரி அந்த பொங்கலுக்கு கேட்டுதுன்னு சொல்றாங்களே எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டான் கேட்கணுமில்ல கேட்டேயும் இப்படிலாம் ஒரே செய்யணும் ஏன் பாட ஏன் பாட கேட்டேயும் கேட்டேயும் வாழ்த்துறவங்க வாழ்த்துறாங்க கூப்பிடாது ஐயா இவங்க பாடுறது இவங்களுக்கு தெரியுது அது உள்ள தூங்குற பெண்களுக்கு கேட்டுதுங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கலாம் என்ன ஓ அங்கேயா கூட்டுற இதுதான் கேட்டேயும் என்ன பொருள் கேட்டீங்கன்னா இந்த தோழி இந்த மாதிரிலாம் பல நாட்கள் பழகணுங்க அங்க தூங்குறவங்க அவ்வளவு வந்து லேசா தூங்கி இல்லை காது கொடுத்து கேட்பவங்க தான் நல்ல உண்மையான உண்மையானவங்க ஆதலால் நாம முழுக்கணும் செஞ்சுவாடி இப்ப நம்ம பாடுறது காதல கேட்காமையா இருக்குது கேட்டு இருக்குடி அப்படி அப்படி அப்படி இருக்கிறாங்க அல்லவா முழுக்கணும் எந்திரிச்சிருவா ஏற்கனவே தோழி அல்லவா அதனால தெரிஞ்சது சாதாரண சொடைக்காம பண்ண எந்திரிச்சிருவா நம்ம இங்க இருந்து கத்துறோம் கார் உணவு இருக்குமா ஆதலால் கேட்டேயும் அருமையான பகுதி இல்லை வாழ்த்தடங்கன் மாதிரி அருமையான வாழ்னா ஒளி தடன்னா நீண்ட பொருந்திய நீண்ட கண்களை உடைய பெண் பால்கடங்கன் மாறி வளருதியோ அருமையான சொல் தூங்குறியோன்னு கேட்பான் இந்த காலத்தால தூங்குறியோன்னு கேட்கணும் இல்லைன்னு கொஞ்சம் படிச்சவன துஞ்சுதியோ கொஞ்சம் மேல படிச்சவன் துஞ்சுதியோ ரெண்டும் அபசகனம் தூங்குறதுன்னு சொன்ன நம்ம என்ன சார் வியாபாரம் வர வர தூங்குதாட்டிருக்கேன்னு சீக்கிரட்டு கீழே போகுதுன்னு அர்த்தம் எனவே அது அமங்கல சொல் அமங்கல சொல் ஆதலால் அது வேண்டாம் என்று கருதி வளருதியோ அப்படியானால் தூங்குனா கண் வளருமா என்று கேட்டால் ஆம் வளரும் வளரும் ஆமா நம்ம உரிய நேரத்தில் நம்ம தூங்கணும்னா தான் கண் வந்து ஒளியெல்லாம் வளரும் நீங்க பிடிச்சி ராத்திரி பகல புரூப் திருத்தினீங்கன்னு ஒரு கண்ணாடிக்கு ரெண்டு கண்ணாடி போட வேண்டியதான் அது அந்த கண்ணாடி எடப்பா அந்த அந்த கண்ணாடியா அவர் இந்த கண்ணாடி எடப்பாங்க ஆமா கண் ஒளியா இருக்கணும்னு சொன்னா ஒளி படைத்த கண்ணினா வா வா வா அப்படின்னு சொன்னோம்னா யாரு கண்ணாடி இல்லாம இருக்கிறான்னு அவன் தான் நல்லா நல்ல கண் உடையவன் அர்த்தம் அப்ப அந்த கண்ணுக்கு என்ன வேணும் நல்ல வளருதியோ நல்ல புதன்கிழமை சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்கணும் ஆமா ஆமா ஆமா ஆமா என்னையே துவைக்கப்படாங்கிறான் டாக்டர் எல்லாம் சொல்ல முட்டாள் யாரையும் இருந்தா வருத்தப்படக்கூடாது ஆமா ஆமா வளருவியோ தூங்குறியான்னு கேட்கல அப்போ நல்ல தூங்கினால் நல்லா அந்த உங்க கண்ணுக்கு ஓய்வு கொடுத்தால் கண் வளர்ச்சி பெறும் அதனால் வளருதியோ என்றார் இதெல்லாம் என்ன வேணாமா பழைய உரையாசனா இருந்தால் தூங்குதியோ என்ன அது வளருதியோ என்றால் தூக்கம் அதற்கு வளர்ச்சியாதல் பற்றி அப்படி அதனால எனவே வளரவியோ அங்கேயும் பாருங்க வன் செவியோ நின் செவிதான் ஏன்னா நான் ஒருத்தர்ல யாம் பல பேர் பாடுகிறோம் யாம் பாட பலர் பாடும்போது உன் காது வந்து ஊமையோ செவிடோ அப்படிலாம் திட்டல இங்க திட்டல வன் செவியோ நின் செவிதான் ஏண்டியம்மா உன் காது என்ன வலிமையான காதாடி மென்மையான காதாடி வன்மையான காதாடி ஊமையோ செவிடோன்னு திட்டலன்னு திட்டலன்னு அங்கே இருந்து என்ன வளருதியோன்னு சொன்ன வன் செவியோ நின் செவிதான்கிறார் தவிர செவிடுன்னு சொல்லவில்லை இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வருந்தற்று வணக்கம் அப்படின்னு போடுவார் சிவசிவ திருவள்ளுவர் வருவார வர்ணமா ஜனமாட்ட திருவள்ளுவர் எல்லாம் வராம போடுவார இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வருந்தற்று எல்லாம் திருவள்ளுவர் வணக்கம்னு போடும் அதனால சுகுடோ ஊமையோங்காமே வன் செவியோ நின் செவிதான் ஆனா சீக்கிரம் சுகுடுதான் அர்த்தம்